بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا الذي له ملك السماء السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَلَمْ يَتَّخِذْ وَلَدًا وَلَمْ يَكُنْ لَهُ شَرِيكٌ فِي الْمُلْكِ وَخَلَقَ كُلَّ شَيْءٍ فَقَدَّرَهُ تَقْدِيرًا وَاتَّخَذُوا مِن دُونِهِ آلِهَةً لَّا يَخْلُقُونَ شَيْئًا وَهُمْ يُخْلَقُونَ وَلَا يَمْلِكُونَ لِأَنفُسِهِمْ ضَرًّا وَلَا نَفْعًا ولا يملكون لأنفسهم ضرا ولا نفعا ولا يملكون موتا ولا حياة ولا نشورا அத்தியாயம் அல் ஃபுர்கான் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் எழுபத்தி ஏழு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் பெரும் பாக்கியம் நிறைந்தவனாக இருக்கின்றான் தன்னுடைய அடியார் மீது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும் இந்த குருக்கானை அதாவது குரானை இறக்கி வைத்தவன் அகிலத்தார் அனைவருக்கும் அவர் எச்சரிக்கை செய்யக்கூடியவராக திகழ வேண்டும் என்பதற்காக அவன் எத்தகையவனெனில் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு அவனே அதிபதி மேலும் அவன் யாரையும் மகனாக ஏற்படுத்திக் கொள்ளவில்லை ஆட்சியில் அவனுடன் பங்கு உடையோர் எவரும் இல்லை மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்து பிறகு அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதியை நிர்ணயித்தான் ஆனால் மக்கள் அவனை விடுத்து எத்தகைய கடவுள்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்றால் அந்த கடவுள்கள் எந்த பொருளையும் படைப்பதில்லை ஏன் அவர்களே படைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் மேலும் தங்களுக்கு கூட எத்தகைய லாபத்தையும் நஷ்டத்தையும் அளிக்கும் அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருக்கவில்லை மேலும் மரணிக்க செய்யவும் உயிர் கொடுக்கவும் இறந்தவர்களை மீண்டும் எழுப்பவும் அவர்களால் இயலாது وَقَالَ الَّذِينَ كَفَرُوا إِنْ هَذَا إِلَّا إِفْكٌ افْتَرَاهُ وَأَعَانَهُ عَلَيْهِ قَوْمٌ آخَرُونَ فَقَدْ جَاءُوا ظُلْمًا وَزُورًا وَقَالُوا أَسَاطِيرُ الْأَوَّلِينَ اكْتَسَبَهَا فَهِيَ تُمْلَى عَلَيْهِ بُكْرَةً وَأَصِيلًا قُلْ أَنزَلَهُ الَّذِي يَعْلَمُ السِّرَّ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ إِنَّهُ كَانَ غَفُورًا رَّحِيمًا எவர்கள் நபியின் கூற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த புருக்கான் புனைந்துரைக்கப்பட்ட ஒன்றேயாகும் இதனை இவரே இயற்றிக் கொண்டார் மேலும் இது விஷயத்தில் வேறு சில மனிதர்கள் இவருக்கு உதவியுள்ளார்கள் இத்தகைய பெரும் கொடுமை புரியும் அளவிற்கும் கடும் பொய்யை கூறும் அளவிற்கும் அவர்கள் இறங்கி வந்து விட்டார்கள் மேலும் இவர்கள் கூறுகின்றார்கள் இவை பழங்காலத்து மக்களால் எழுதப்பட்டவையாகும் இவர் அவற்றை நகல் எடுக்க செய்கின்றார் அவை காலையிலும் மாலையிலும் இவருக்கு ஓதி காட்டப்படுகின்றன நபியே இவர்களிடம் நீர் கூறும் பூமி மற்றும் வானங்களில் உள்ள ரகசியங்களை அறிகின்றவன்தான் இதனை இறக்கி அருளினான் சின்னமாக அவன் அதிகம் மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றான் وقالوا ما لهذا الرسول يأكل الطَّعَامَ وَيَمْشِي فِي الْأَسْوَاقِ لَوْلَا أُنْزِلَ إِلَيْهِ مَلَكٌ فَيَكُونَ مَعَهُ نَذِيرًا أَوْ يُلْقَى إِلَيْهِ كَنْزٌ أَوْ تَكُونُ لَهُ جَنَّةٌ يَأْكُلُ مِنْهَا وَقَالَ الظَّالِمُونَ إِن تَتَّبِعُونَ إِلَّا رَجُلًا مَسْحُورًا انظر كيف ضربوا لك الأمثال فضلوا فلا يستطيعون سبيلا تبارك الذي إن شاء جعل لك خيرا من ذلك جنات تجري من تحتها الأنهار ويجعل لك قصورا மேலும் கூறுகின்றார்கள் இவர் எத்தகைய இறை தூதர் உணவு உண்ணுகிறாரே கடை வீதிகளில் நடமாடுகின்றாரே இவரிடம் ஒரு வானவர் அனுப்பப்பட்டிருக்க கூடாதா அவர் இவருடன் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளாதவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக அல்லது அவருக்கு ஏதேனும் ஒரு கருவூலமாவது இறக்கப்பட்டிருக்க கூடாதா அல்லது நிம்மதியாக உணவு பெறுவதற்குரிய ஏதேனும் தோட்டமாயினும் இவருக்கு இருந்திருக்க கூடாதா மேலும் இவ்வக்கிரமக்காரர்கள் கூறுகின்றார்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரின் பின்னால்தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் பாருங்கள் உம் விஷயத்தில் எத்தகைய விந்தையான வாதங்களை இவர்கள் உம் முன் எடுத்துரைக்கின்றார்கள் எந்த அளவுக்கு இவர்கள் வழிதவறி போய்விட்டார்கள் எனில் உறுதியாக நிற்பதற்கான எந்த விஷயமும் அவர்களுக்கு புலப்படுவதில்லை பெரும் பாக்கியம் நிறைந்தவனாவான் அவன் தான் நாடினால் இவர்கள் சொன்னவற்றையெல்லாம் விட மிகச் சிறந்ததை உமக்கு வழங்கிட முடியும் ஒன்றல்ல கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் பல தோப்புகளையும் பெரும் பெரும் மாளிகைகளையும் அவனால் வழங்கிட முடியும் بل كذبوا بالساعة وأعتدنا لمن كذب بالساعة سعيرا إذا هُمْ مِّن مَّكَانٍ بَعِيدٍ سَمِعُوا لَهَا تَغَيُّظًا وَزَفِيرًا وَإِذَا أُلْقُوا مِنْهَا مَكَانًا ضَيِّقًا مُقَرَّنِينَ دَعَوْا هُنَالِكَ ثُبُورًا لا تدعوا اليوم ثبورا واحدا وادعوا ثبورا كثيرا உண்மை யாதனில் இவர்கள் அந்த நேரத்தை பொய்யென்று வாதாடினர் யார் அந்த நேரத்தை பொய்யென்று வாதாடினார்களோ அவர்களுக்கு கொழுந்து விட்டெறியும் நெருப்பை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் அது தொலைவான இடத்திலிருந்து இவர்களை பார்க்குமாயின் அதன் ஆவேசம் மற்றும் சீற்றத்தின் இறைச்சல்களை இவர்கள் கேட்பார்கள் மேலும் கைகால்கள் விலங்கிடப்பட்டு அதன் நெருக்கடியான ஓர் இடத்தில் அவர்கள் வீசி எறியப்படுவார்கள் அங்கே அவர்கள் மரணத்தை அழைக்கத் தொடங்குவார்கள் அப்போது அவர்களிடம் கூறப்படும் இன்று ஒரு மரணத்தை அல்ல பல மரணங்களை அழையுங்கள் قُلْ أَذَلِكَ خَيْرٌ أَمْ جَنَّةُ الْخُلْدِ الَّتِي وُعِدَ الْمُتَّقُونَ كَانَتْ لَهُمْ جَزَاءً وَمَصِيرًا لَهُمْ فِيهَا مَا يَشَاءُونَ خَالِدِينَ كَانَ عَلَى رَبِّكَ وَعْدًا مَسْئُولًا இவர்களிடம் கேளுங்கள் இந்த முடிவு சிறந்ததா அல்லது இரையச்சம் கொண்ட தூய்மையாளர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள நிலையான சுவனம் சிறந்ததா அது எத்தகையது எனில் அவர்களின் செயல்களுக்கு கூலியாகவும் அவர்களுடைய பயணத்தின் இறுதி இடமாகவும் இருக்கும் அதில் அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் இதனை வழங்குவது உம் இறைவனின் பொறுப்பில் உள்ள நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வாக்குறுதியாகும் وَيَوْمَ يَحْشُرُهُمْ وَمَا يَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ فَيَقُولُ أَأَنتُمْ أَضْلَلْتُمْ عِبَادِي هَؤُلَاءِ أَمْ هُمْ ضَلُّوا السَّبِيلَ قَالُوا سُبْحَانَكَ مَا كَانَ يَنبَغِي لَنَا أَن نَّتَّخِذَ مِن دُونِكَ مِن أَوْلِيَاءَ وَلَكِن مَّتَّعْتَهُمْ ۖ وَلَكِن مَّتَّعْتَهُمْ أَمْوَاتَهُمْ وَآبَاءَهُمْ حَتَّى نَسُوا الذِّكْرَ وَكَانُوا قَوْمًا بُورًا فَقَدْ كَذَّبُوكُمْ بِمَا تَقُولُونَ فَمَا تَسْتَطِيعُونَ يَسْتَطِيعُونَ صَرْفًا وَلَا نَصْرًا وَمَن يَظْلِم مِّنكُمْ نُذِقْهُ عَذَابًا كَبِيرًا மேலும் அந்நாளிலேயே உம் இறைவன் இவர்களையும் ஒன்று திரட்டுவான் இன்று அல்லாஹுவை விடுத்து இவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் தெய்வங்களையும் கூப்பிடுவான் பிறகு அவன் அவர்களிடம் கேட்பான் என்னுடைய இந்த அடிமைகளை நீங்கள் தான் வழிகெடுத்தீர்களா அல்லது அவர்களே வழிகட்டு போனார்களா அதற்கு அவர்கள் பணிந்து கூறுவார்கள் நீ தூய்மையானவன் உன்னை தவிர வேறு யாரையும் எங்களுடைய பாதுகாவலர்களாக்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு துணிவு ஏது ஆயினும் நீ இவர்களுக்கும் இவர்களுடைய மூதாதையர்களுக்கும் வாழ்க்கை வசதிகளை தாராளமாக வழங்கி இருந்தாய் இறுதியில் இவர்கள் இந்த படிப்பினையை மறந்துவிட்டனர் கடும் நாசத்திற்குரியவராகிவிட்டனர் இவ்வாறு உங்களுடைய தெய்வங்களான அவர்கள் பொய்யென கூறிவிடுவார்கள் இன்று நீங்கள் வாதித்துக் கொண்டிருக்கும் உங்களுடைய விஷயங்களை பிறகு உங்களுக்கு ஏற்படும் நாசத்தை உங்களால் தடுக்கவும் இயலாது எங்கிருந்தும் உதவியை பெறவும் இயலாது மேலும் உங்களில் எவரேனும் கொடுமை புரிந்தால் அவருக்கு கடுமையான வேதனையை நாம் சுவைக்க கொடுப்போம் وَمَا أَرْسَلْنَا قَبْلَكَ مِنَ الْمُرْسَلِينَ إِلَّا إِنَّهُمْ لَيَأْكُلُونَ الطَّعَامَ وَيَمْشُونَ فِي الْأَسْوَاقِ وَجَعَلْنَا بَعْضَكُمْ لِبَعْضٍ فِتْنَةً أَتَصْبِرُونَ وَكَانَ رَبُّكَ بَصِيرًا மேலும் நபியே உமக்கு முன்பு நாம் அனுப்பி வைத்திருந்த தூதர்கள் அனைவரும் உணவு உண்பவர்களாயும் கடைவீதிகளில் நடமாடுபவர்களாயும் தான் இருந்தார்கள் உண்மையில் நாம் உங்களில் ஒரு சிலரை மற்றும் சிலருக்கு சோதனையாக ஆக்கி வைத்துள்ளோம் நீங்கள் பொறுமையை மேற்கொள்வீர்களா உம் இறைவன் அனைத்தையும் பார்ப்பவனாயிருக்கின்றான் وَقَالَ الَّذِينَ لَا يَرْجُونَ لِقَاءَنَا لَوْلَا أُنْزِلَ عَلَيْنَا الْمَلَائِكَةُ أَوْ نَرَى رَبَّنَا لَقَدِ اسْتَكْبَرُوا فِي بأنفسهم وعتوا عتوا كبيرا يوم يرون الملائكة لا بشرى يومئذ للمجرمين ويقولون حجرا محجورا وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا எவர்கள் நம் திருமுன் வருவதை குறித்து சற்றும் கவலை கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் கூறுகின்றார்கள் எங்களிடம் வானவர்கள் ஏன் அனுப்பப்படவில்லை அல்லது எங்கள் இறைவனை நாங்கள் ஏன் காணுவதில்லை இவர்கள் தங்களையே பெரிதாக எண்ணி ஆணவம் கொண்டு திரிகின்றார்கள் மேலும் இவர்கள் தங்கள் அக்கிரமத்தில் பெரிதும் வரம்பு மீறி சென்று விட்டார்கள் எந்த நாளில் இவர்கள் வானவர்களை காண்பார்களோ அந்த நாள் குற்றவாளிகளுக்கு நற்செய்திக்குரிய நாளாக இராது அல்லாஹுதான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் கதறுவார்கள் மேலும் அவர்கள் செய்த செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை புழுதியாக்கி பறக்க விட்டு விடுவோம் أصحاب الجنة يومئذ خير مستقرا وأحسن مكيلا وَيَوْمَ تَشَقَّقُ السَّمَاءُ بِالْغَمَامِ وَنُزِّلَ الْمَلَائِكَةُ تَنزِيلًا الْمُلْكُ يَوْمَئِذٍ الْحَقُّ لِلرَّحْمَنِ وَكَانَ يَوْمًا عَلَى الْكَافِرِينَ عَسِيرًا ஆனால் எவர்கள் சுவனத்துக்கு தகுதியானவர்களோ அவர்கள்தாம் அந்நாளில் சிறந்த இடத்தில் தங்குவார்கள் மதிய வேளையை கழிப்பதற்கு மிக அழகிய இடத்தை பெறுவார்கள் அந்நாளில் வானத்தை பிளந்து கொண்டு ஒரு மேகம் வெளிப்படும் மேலும் வானவர்கள் கூட்டங்கூட்டமாய் இறக்கி வைக்கப்படுவார்கள் அந்நாளில் உண்மையான ஆட்சி அதிகாரம் ரஹ்மானுக்கே கருணைமிக்க இறைவனுக்கே உரியதாக இருக்கும் மேலும் அது இறை நிராகரிப்பாளர்களுக்கு மிக கடினமான நாளாக இருக்கும் وَيَوْمَ يَعَضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم أتخذ فلانا خليلا لقد أضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا وقال الرسول يا رب إن قومي اتخذوا هذا القرآن مهجورا மேலும் அந்நாளில் கொடுமை புரிந்த மனிதன் தன்னுடைய கைகளை கடித்தபடி கூறுவான் அந்தோ நான் இறை தூதருக்கு துணை புரிந்திருக்க கூடாதா ஐயோ எனது துர்பாகியமே நான் இன்ன மனிதனை நண்பனாக்காமல் இருந்திருக்க வேண்டுமே நான் அவனுடைய வழிகேட்டுக்கு பலியாகி என்னிடம் வந்த அறிவுரையை ஏற்காமல் இருந்து விட்டேனே சைத்தான் மனிதனை மிகவும் ஏமாற்றக்கூடியவன் என்று நிரூபணமாகிவிட்டது மேலும் இறை தூதர் கூறுவார் என் இறைவா என் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த குரானை நகைப்புக்குரியதாக்கிக் கொண்டிருந்தார்கள் وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا مِنَ الْمُجْرِمِينَ وَكَفَى بِرَبِّكَ هَادِيًا وَنَصِيرًا நபியே இவ்வாறே நாம் குற்றவாளிகளை இறை தூதர் ஒவ்வொருவருக்கும் பகைவர்களாக்கினோம் மேலும் வழிகாட்டுவதற்கும் உதவி புரிவதற்கும் உங்கள் இறைவனே உங்களுக்கு போதுமானவன் وقال الذين كفروا لولا نزل أُنْزِلَ عَلَيْهِ الْقُرْآنُ جُمْلَةً وَاحِدَةً كَذَلِكَ لِنُثَبِّتَ بِهِ فُؤَادَكَ وَرَتَّلْنَاهُ تَرْتِيلًا وَلَا يَأْتِ يَأْتُونَكَ بِمَثَلٍ إِلَّا جِئْنَاكَ بِالْحَقِّ وَأَحْسَنَ تَفْسِيرًا الَّذِينَ يُحْشَرُونَ عَلَى وُجُوهِهِمْ إِلَى جَهَنَّمَ أُولَئِكَ شَرٌّ مَكَانًا وَأَضَلُّ سَبِيلًا மேலும் இறை நிராகரிப்பாளர்கள் கேட்கின்றார்கள் இவர் மீது குரான் முழுவதும் ஒரே நேரத்தில் ஏன் இறக்கி வைக்கப்படவில்லை ஆம் இவ்வாறு ஏன் செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் இதனை நல்ல முறையில் உமது இதயத்தில் நாம் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மேலும் இதே நோக்கத்திற்காகத்தான் இதனை நாம் ஒரு குறிப்பிட்ட வரிசை கிரமத்துடன் தனித்தனி பகுதிகளாக்கினோம் மேலும் இதில் இந்த விவேகம் இருக்கின்றது அவர்கள் உம்மிடம் வினோதமான விஷயத்தை அல்லது வியப்புக்குரிய கேள்வியை கேட்டு வந்த போதெல்லாம் அதற்குரிய சரியான விடையை உரிய நேரத்தில் உமக்கு நாம் அளித்துள்ளோம் மேலும் மிக அழகான முறையில் விஷயத்தை விளக்கியுள்ளோம் நரகத்தை நோக்கி எவர்கள் முகம் குப்புற இழுத்துச் செல்லப்படவிருக்கின்றார்களோ அவர்களின் தங்குமிடம் மிகவும் மோசமானதாகும் அவர்களின் வழியும் மிக மிக தவறானதாகும் وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَجَعَلْنَا مَعَهُ أَخَاهُ هَارُونَ وَزِيرًا فَقُلْنَا اذْهَبَا إِلَى الْقَوْمِ الَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا فَدَمَّرْنَاهُمْ تَدْمِيرًا وَقَوْمَ نُوحٍ لَمَّا كَذَّبُوا الرُّسُلَ أَغْرَقْنَاهُمْ وَجَعَلْنَاهُمْ لِلنَّاسِ آيَةً وَأَعْتَدْنَا لِلظَّالِمِينَ عَذَابًا أَلِيمًا மேலும் நாம் மூசாவுக்கு வேதத்தை அருளினோம் மேலும் அவருடன் அவருடைய சகோதரர் ஹாரூனை உதவியாளராய் ஆக்கினோம் அவ்விருவருக்கும் கூறினோம் நமது சான்றுகளை பொய்யென வாதித்துக் கொண்டிருக்கின்ற சமூகத்தாரிடம் செல்லுங்கள் இறுதியில் அச்சமூகத்தை நாம் அழித்தொழித்து விட்டோம் இதே கதிதான் நூகுடைய சமூகத்தாருக்கும் ஏற்பட்டது தூதர்களை பொய்யர்கள் என்று அவர்கள் தூற்றிய போது அவர்களை நாம் மூழ்கடித்தோம் மேலும் அனைத்துலக மக்களுக்கும் ஒரு படிப்பினை தரும் சான்றாக அவர்களை ஆக்கினோம் மேலும் அந்த கொடுமைக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் وعادا وثمود وأصحاب الرس وَقُرُونًا بَيْنَ ذَلِكَ كَثِيرًا وَكُلًّا ضَرَبْنَا لَهُ الْأَمْثَالَ وَكُلًّا تَبَّرْنَا تَتْبِيرًا وَلَقَدْ أَتَوْا عَلَى الْقَرْيَةِ الَّتِي أُمْطِرَتْ مَطَرَ السَّوْءِ أَفَلَمْ يَكُونُوا يَرَوْنَهَا بَلْ كَانُوا لَا يَرْجُونَ نُشُورًا இதே போன்று ஆது சமூக சமூகத்தினரும் ரசு சமூகத்தினரும் மேலும் அவர்களுக்கு இடைப்பட்ட நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அநேக மக்களும் அழித்தொழிக்கப்பட்டனர் மேலும் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் முன்னர் அழிந்து போனவர்களின் உதாரணங்களை கூறி விளக்கினோம் இறுதியில் ஒவ்வொருவரையும் அடியோடு அழித்து விட்டோம் மேலும் எந்த ஊர் மீது கொடுமையான மழை பொழிவிக்கப்பட்டதோ அந்த ஊரினூடே இவர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்ன அதனுடைய கதியை இவர்கள் பார்க்கவில்லையா இருப்பினும் இவர்கள் மரணத்திற்கு பின் மற்றொரு வாழ்க்கையை நம்பாதவர்களாகவே இருக்கின்றனர் وَإِذَا رَأَوْكَ إِن يَتَّخِذُونَكَ إِلَّا هُزُوًا أَهَذَا الَّذِي بَعَثَ اللَّهُ رَسُولًا إِن كَادَ لَيُضِلُّنَا عَن آلِهَتِنَا لَوْلَا أَن صَبَرْنَا عَلَيْهَا وَسَوْفَ يَعْلَمُونَ حِينَ يَرَوْنَ الْعَذَابَ مَنْ أَضَلُّ سَبِيلًا மேலும் இவர்கள் உம்மை காண்பார்களானால் உம்மை கேலிக்குரியவராக எடுத்துக் கொள்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் இவரைத்தான் இறைவன் தூதராய் அனுப்பியிருக்கின்றானா நம் தெய்வங்கள் மீது உள்ள நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கவில்லையானால் இவரோ நம்மை வழிகெடுத்து அந்த தெய்வங்களை விட்டு நம்மை விலக்கியே வைத்திருப்பார் சரி அந்த நேரம் வெகு தூரத்தில் இல்லை இவர்கள் வேதனையை காணும் போது யார் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்பது இவர்களுக்கு தாமாகவே தெரிந்துவிடும் أَرَأَيْتَ مَنِ اتخذ إلهه هواه أفأنت تكون عليه وكيلا أم تحسب أن أكثرهم يسمعون أو يعقلون إِنْهُمْ إِلَّا كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ سَبِيلًا தனது மன இச்சையை தன் கடவுளாக்கிக் கொண்டவனின் நிலை குறித்து என்றேனும் நீர் சிந்தித்ததுண்டா இத்தகையவனை நேர்வழியில் கொண்டு வரும் பொறுப்பை நீர் ஏற்க முடியுமா என்ன இவர்களில் பெரும்பாலோர் செவியேற்கின்றார்கள் என்றோ புரிந்து கொள்கின்றார்கள் என்றோ நீர் கருதுகின்றீரா இவர்களோ கால்நடைகளை போன்றவர்கள் ஆவர் ஏன் அவற்றை விடவும் இவர்கள் மிகவும் தரங்கட்டவர்கள் ஆவர் أَلَمْ تَرَ إِلَى رَبِّكَ كَيْفَ مَدَّ الظِّلَّ وَلَوْ شَاءَ لَجَعَلَهُ سَاكِنًا ثُمَّ جَعَلْنَا الشَّمْسَ عَلَيْهِ دَلِيلًا உம் இறைவன் எவ்வாறு நிழலை விரிக்கின்றான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அவன் நாடினால் அந்த நிழலை நிலையானதாய் ஆக்கியிருப்பான் பிறகு நாம் சூரியனை அதற்கு வழிகாட்டி ஆக்கினோம் பிறகு சூரியன் மேலே செல்ல செல்ல அந்நிழலை நாம் மெல்ல மெல்ல நம் பக்கமாக சுருட்டிக் கொண்டே போகின்றோம் وهو الذي جعل لكم الليل لباسا والنوم سباتا وجعل النهار نشورا மேலும் அவனே உங்களுக்கு இரவை ஆடையாகவும் உறக்கத்தை அமைதியாகவும் பகலை உயிர்த்தெழும் வேளையாகவும் ஆக்கினான் وهو الذي أرسل الرياح بشرا بين يدي رحمته وأنزلنا من السماء ماء لنحيي به بلدة ميتا ونسقيه مما خلقنا أنعاما وأناسيا كثيرا ولقد صرفناه بينهم ليذكروا فأبى أكثر النَّاسِ إِلَّا كُفُورًا மேலும் அவனே தன்னுடைய கருணைக்கு முன்னால் காற்றை நற்செய்தியாக அனுப்புகின்றான் பிறகு வானத்திலிருந்து தூய்மையான நீரை இறக்குகின்றான் பூமியின் உயிரற்ற பகுதிகளுக்கு அதன் மூலம் நாம் உயிர் கொடுப்பதற்காகவும் மேலும் நம்முடைய படைப்பினங்களில் அநேக கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் தண்ணீர் புகட்டுவதற்காகவும் தான் இந்த விந்தைகளை அவர்களிடையே அடிக்கடி நாம் நிகழ்த்துகின்றோம் அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் நிராகரிப்பு மற்றும் நன்றி கொள்ளும் நடத்தையை தவிர வேறெதனையும் மேற்கொள்ள மறுக்கின்றார்கள் وَلَوْ شِئْنَا لَبَعَثْنَا فِي كُلِّ قَرْيَةٍ نَذِيرًا فَلَا تُطِعِ الْكَافِرِينَ وَجَاهِدْهُم بِهِ جِهَادًا كَبِيرًا மேலும் நாம் நாடியிருந்தால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு எச்சரிக்கையாளரை அனுப்பி வைத்திருப்போம் எனவே நபியே நிராகரிப்பாளர்களின் பேச்சை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர் மேலும் இந்த குரானை கொண்டு அவர்களுடன் பெரும் ஜிஹாதில் கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுங்கள் وهو الذي مرج البحرين هذا عذب فرات وهذا ملح أجاج وجعل بينهما برزخا وحجرا محجورا மேலும் இரு கடல்களை ஒன்றிணைத்து வைத்திருப்பவன் அவனே ஒன்று சுவையும் இனிமையும் வாய்ந்தது மற்றொன்று உப்பும் கசப்பும் கலந்தது மேலும் இரண்டுக்கும் இடையே ஒரு திரை ஒரு தடுப்பு இருக்கிறது அவை ஒன்றோடொன்று கலந்து விடாதவாறு அது தடுத்துக் கொண்டிருக்கின்றது وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا وَكَانَ رَبُّكَ قَدِيرًا மேலும் நீரிலிருந்து மனிதனை படைத்தவன் அவனே பிறகு வம்ச உறவின் மூலமாகவும் திருமண தொடர்பின் வாயிலாகவும் இரு தனித்தனியான உறவு முறைகளை அவன் ஏற்படுத்தினான் உம் இறைவன் பெரும் ஆற்றல் மிக்கவனாயிருக்கின்றான் وَيَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَنفَعُهُمْ وَلَا يَضُرُّهُمْ وَكَانَ الْكَافِرُ عَلَى رَبِّهِ ظَهِيرًا மேலும் அல்லாஹுவை விடுத்து தமக்கு எவ்வித நன்மையும் தீமையும் அளித்திட இயலாத தெய்வங்களை மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இது தவிர நிராகரிப்பாளன் தன் இறைவனுக்கு எதிரான ஒவ்வொரு துரோகிக்கும் உதவியாளனாக இருக்கின்றான் وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا مُبَشِّرًا وَنَذِيرًا قُلْ مَا أَسْأَلُكُمْ عَلَيْهِ مِنْ أَجْرٍ إِلَّا مَنْ شَاءَ أَنْ يَتَّخِذَ إِلَى رَبِّهِ سَبِيلًا நபியே நற்செய்தி அறிவிப்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் மட்டுமே உம்மை நாம் அனுப்பியிருக்கின்றோம் இவர்களிடம் கூறிவிடும் இப்பணிக்காக உங்களிடம் நான் கூலி எதுவும் கேட்கவில்லை எனது கூலியோ எவர் தன் இறைவன் பக்கம் சென்றடைவதற்கான வழியினை மேற்கொள்ள விரும்புகின்றாரோ அவர் இதனை மேற்கொள்வதுதான் وَتَوَكَّلْ عَلَى الْحَيِّ الَّذِي لَا يَمُوتُ وَسَبِّحْ بِحَمْدِهِ وَكَفَى بِهِ بِذُنُوبِ عِبَادِهِ خَبِيرًا الَّذِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا فِي سِتَّةِ أَيَّامٍ ثُمَّ اسْتَوَى عَلَى الْعَرْشِ الرَّحْمَنُ فَاسْأَلْ بِهِ خَبِيرًا மேலும் நபியே என்றென்றும்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 மன்னிப்பு கோரி மேலும் நம்பிக்கை கொண்டு நற்செயலும் புரிய தொடங்கிவிட்டிருக்கின்றாரோ அவரை தவிர இத்தகையோரின் தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிவிடுவான் மேலும் அவன் பெரும் மன்னிப்பாளனும் கிருபையாளனும் ஆவான் எவர் பாவ மன்னிப்பு கோரி நற்செயலை மேற்கொள்கின்றாரோ அவர் அல்லாஹுவின் பக்கம் எவ்வாறு திரும்பி வர வேண்டுமோ அவ்வாறு திரும்பி வருகின்றார் وَالَّذِينَ لَا يَشْهَدُونَ الزُّورَ وَإِذَا مَرُّوا بِاللَّغْوِ مَرُّوا كِرَامًا وَالَّذِينَ إِذَا ذُكِّرُوا ذُكِّرُوا بِآيَاتِ رَبِّهِمْ لَمْ يَخِرُّوا عَلَيْهَا صُمًّا وَعُمْيَانًا وَالَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا رَبَّنَا هَبْ لَنَا مِنْ أَزْوَاجِنَا وَذُرِّيَّاتِنَا أَعْطَيْنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا أُولَئِكَ يُجْزَوْنَ الْغُرْفَةَ بِمَا صَبَرُوا وَيُلَقُّونَ فِيهَا تَحِيَّةً وَسَلَامًا خَالِدِينَ فِيهَا حَسُنَتْ مُسْتَقَرًّا وَمُقَامًا மேலும் ரஹ்மானின் உண்மையான அடியார்கள் யாரெனில் அவர்கள் பொய்மைக்கு சாட்சியாக இருப்பதில்லை அவர்கள் ஏதேனும் வீணானவற்றின் அருகில் செல்ல நேர்ந்தால் கண்ணியமானவர்களாய் கடந்து சென்று விடுவார்கள் மேலும் தம் இறைவனின் வசனங்களை ஓதி காட்டி அவர்களுக்கு நல்லுரை வழங்கப்படும் போது அவற்றை குறித்து குருடர்களாயும் செவிடர்களாயும் இருப்பதில்லை மேலும் அவர்கள் இறங்கிய வண்ணம் இருப்பார்கள் எங்கள் இறைவனே எங்கள் மனைவிமார்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியவர்களாய் விளங்கச் செய்வாயாக மேலும் எங்களை இரையச்சமுடையோருக்கு தலைவர்களாய் திகழச் செய்வாயாக இத்தகையோரே தங்களுடைய பொறுமையின் பலனாக உயர்ந்த மாளிகைகளை பெறுவார்கள் மரியாதையுடனும் வாழ்த்துக்களுடனும் அவர்கள் அங்கு வரவேற்கப்படுவார்கள் அவர்கள் என்றென்றும் அங்கு தங்கி வாழ்வார்கள் எவ்வளவு அழகானதாக இருக்கின்றது அந்த தங்குமிடம் எவ்வளவு உன்னதமாக இருக்கின்றது அந்த ஓய்விடம் قُلْ مَا يَعْبَأُ بِكُمْ رَبِّي لَوْلَا دُعَاؤُكُمْ فَقَدْ كَذَّبْتُمْ فَسَوْفَ يَكُونُ لِزَامًا நபியே மக்களிடம் கூறுங்கள் என்னுடைய இறைவனை நீங்கள் அழைக்கவில்லை என்றால் அவனுக்கு உங்களுடைய தேவைதான் என்ன இப்போது நீங்கள் இறை தூதை பொய்யென கூறிவிட்டீர்கள் தடுக்க முடியாத கடும் தண்டனையை விரைவில் நீங்கள் பெறத்தான் போகிறீர்கள்